ரிபுகீதை பதினேழாவது அத்தியாயம் பரஸ்வரூப ஞானத்தால் பரஸ்வரூப ஸ்திதி உரைத்தல் மிக மிகவும் ரகசியமாய் மேவுதற்கு மிக வரிதாய் மெத்தவுமே பூடைத்தாய் தகவை மிகும் அதிகாரி குடனே மோக்ஷம் தருவதுவாய் உள்ள பர நிர்ணயத்தை மகிழ்வுடனே நீதாக நினக்கின்னம் சொல்வேன் மாசற்ற மனதுடனே இதனைக் கேளாய் சுககனமாம் பரபிரம்ம ஞானம் மெத்த சுத்த மனதுடையோர்க்கே சுலபமாகும் அனந்தவித ஜென்மத்தில் அனுஷ்டி அனுஷ்டிப்புற்ற அறங்களெல்லாம் பரிபாகம் மாணவர்க்கே கனந்தருமே பரபிரம்ம ஞானம் சற்றும் கலங்காத மனதினிடை எளிதா தோன்றும் தினந்தினமும் தவிராமல் இஜென்மத்தில் திருடமாக பரபிரம்ம அபியாசத்தை மனந்தனினால் செய்வோர்க்கு மனதின் சுத்தி மருவிய பின் பரஞானம் மனத்தில் தோன்றும் தனது மன முயற்சியினால் பிரம்ம அபியாசம் தவிராது செய்து மனோஜயம் பெற்றோர்க்கே அனையபர உணர்வெளிதாய் உதிக்குமன்றி அந்நியரு கெளிதாக உதியாதென்றும் சொன உணர்வு சுக நல்கும் துயரை தீர்க்கும் சுபத்துக்கும் சுபமாகும் சுலபமாகும் ஜனன முதல் விகாரமெல்லாம் தவித்து தன்னை சத்திய சீர் சுககனமாய் பரமேயாக்கும் பரவடிவாய் பவமின்றி இரு போருக்கே பகை மனதால் பவபீதி தோன்றலாலே திருஷ்யமாம் மனது முதல் யாவும் என்றும் திருக்கான பிரம்மம் என்றும் அது நாம் என்றும் கருதுபர பாவனையால் மனதை வென்று கலங்காமல் இருப்போர்க்கே பரஞானத்தால் மருளுருவாம்பவபீதி நீங்குமன்றி மற்றோர்க்கிப்பவபீதி நீங்காதென்றும் ஆதலினால் மனதுடைய விகாரமான அகிலமுமே சல உணர்வாம் மனதே என்றும் ஓது மனம் ஒரு காலும் சலனும் இல்லா உணர்வுருவாம் பரமென்றும் அது நான் என்றும் பேதமிலா பாவனையால் மனதை வென்று பின்னமிலா பரபிரம்ம ஞானம் பெற்றே ஏதமியும்பவ பீதி விடுத்தெப்போதும் ஏகபர வடிவாகி இருப்பாய் மைந்தா மனமுதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் மனதுமிலை மற்றும் ஒரு பொருளும் இல்லை கனபவமாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் கலக்கமுறும்பவமில்லை களங்கமில்லை நனிபயமாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் நாடியிடும் பயமில்லை நாட்டமில்லை அனிஷமகம் மன்யமிலா பிரம்மம் என்றே அறிவு செறிந்த கண்டபர வடிவேயாவாய் வகை வகையாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயம் வகுப்புற்ற ஒரு பொருளும் என்றுமில்லை தொகை தொகையாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயம் தொகுப்புற்ற ஒரு பொருளும் என்றுமில்லை ஜெகமுதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயம் ஜகஜீவ பரங்களெல்லாம் என்றுமில்லை அகமனிஷம் மன்யமில பிரம்மம் என்றே அறிவு செறிந்த கண்டபர வடிவேயாவாய் குரு முதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் குரு சீடர் முதலியவாய் வேறொன்றில்லை உரு முதலாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் உருவருவ முதலியவாய் வேறொன்றில்லை திருஷ்யமாய் காண்பதெல்லாம் பிரம்மமேயாம் திருஷ்யமென்றொரு பொருளோமென்றுமில்லை அருவமதாம் பரபிரம்மம் மதுனான் என்றே அறிவு செறிந்த கண்டபர வடிவேயாவாய் எல்லாமும் எப்போதும் பிரம்மமேயாம் எல்லாம் என்றொரு பொருளும் என்றுமில்லை நில்லாமல் எங்கும் ஒரு நிறைவாய் நின்ற நிகில பரிபூரணவ பிரம்மனானே அல்லாமல் அயலாகாதென்றே என்றும் அகண்டபர பிரம்ம உணர் ஞானம் பெற்றீப் பொல்லாத பவபீதி போதும் பூரணமாய் உள்ள பர பிரம்மமாவாய் மோகமுதற் காண்பவெல்லாம் பிரம்மமேயாம் முளைத்தவதன் செயலெல்லாம் பிரம்மமேயாம் ஆகமுதல் காண்பவெல்லாம் பிரம்மமேயாம் மறுவுமதன் செயலெல்லாம் பிரம்மமேயாம் முதல் காண்பவெல்லாம் பிரம்மமேயாம் முதல் எப்பொருளும் பிரம்மமேயாம் ஏகமதாம் பரபிரம்மம் மதுனான் என்னும் இவ்வுணர்வால் எப்போதும் பரமேயாவாய் கிரியை முதல் சாதனமும் பிரம்மமேயாம் கிட்டியிடும் சாத்தியமும் பிரம்மமேயாம் பிரியமதாய் புஜிப்பதெல்லாம் பிரம்மமேயாம் பெறுகின்ற உலகமெல்லாம் பிரம்மமேயாம் திரிகுணமாம் உருவமெல்லாம் பிரம்மமேயாம் திரிவிதமாம் மூர்த்திகளும் பிரம்மமேயாம் இருமையிலா பிரம்மோ நானே என்னும் இவ்வுணர்வால் எப்போதும் பரமேயாவாய் உத்தமமாம் சுரரவரும் பிரம்மமேயாம் ஓனமிலா முனிவரரும் பிரம்மமேயாம் மத்தியமாம் மானுடரும் பிரம்மமேயாம் மற்றும் உள உயிர்களெல்லாம் பிரம்மமேயாம் சித்தமுதல் எப்பொருளும் பிரம்மமேயாம் ஜெகஜீவ பரங்களெல்லாம் பிரம்மமேயாம் அத்வைத பரபிரம்மம் மதுனான் என்னும் அறிவு செறிந்த கண்டபர வடிவேயாவாய் பரபிரம்மோ தன கயலாய் ககனமில்லை பரபிரம்மோ தன கயலாய் காற்றுமில்லை பரபிரம்மம் தன கயலாய் அங்கி இல்லை பரபிரம்மம் தன கயலாய் அப்புமில்லை பரபிரம்மம் தன கயலாய் புவியும் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் புலன்களில்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது நான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தனக்கையலாய் பூதமில்லை பரபிரம்மம் தனக்கையலாய் புவனமில்லை பரபிரம்மம் தனக்கையலாய் போகமில்லை பரபிரம்மம் தனக்கையலாய் போக்தா இல்லை பரபிரம்மம் தனக்கையலாய் கர்மமில்லை பரபிரம்மம் தனக்கையலாய் கர்த்தா இல்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது நான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயவாய் பரபிரம்மம் தனக்கயலாய் மோகமில்லை பரபிரம்மம் தனக்கயலாய் தேகமில்லை பரபிரம்மம் தனக்கயலாய் யோகமில்லை பரபிரம்மம் தனக்கயலாய் ஞானமில்லை பரபிரம்மம் தனக்கயலாய் பந்தமில்லை பரபிரம்மம் தனக்கயலாய் மோட்சமில்லை பரபிரம்மம் எல்லாமாம் அதுனான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தன கயலாய் அகந்த இல்லை பரபிரம்மம் தன கயலாய் இதந்த இல்லை பரபிரம்மம் தன கயலாய் வெஷ்டி இல்லை பரபிரம்மம் தன கயலாய் சமஷ்டி இல்லை பரபிரம்மம் தன கயலாய் இகமும் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் பரமும் இல்லை பரபிரம்மம் எல்லாமா மதுனான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தன கயலாய் காண்பான் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் காட்சி இல்லை பரபிரம்மம் தன கயலாய் நானும் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் நீயும் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் யாரும் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் எவையும் இல்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது நான் என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தன கயலாய் ஜபமும் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் தவமும் இல்லை பரபிரம்மம் தன கைலாய் ஸ்தலமும் இல்லை பரபிரம்மம் தன கைலாய் தீர்த்தமில்லை பரபிரம்மம் தன கைலாய் தெய்வமில்லை பரபிரம்மம் தன கைலாய் சேவையில்லை பரபிரம்மம் எல்லாமாம் அது என்றே பரபோதம் பெற்றதனால் பரமேயாவாய் பரபிரம்மம் தன கயலாய் குறவனில்லை பரபிரம்மம் தன கயலாய் சீடனில்லை பரபிரம்மம் தன கயலாய் விசாரமில்லை பரபிரம்மம் தன கயலாய் பலமும் இல்லை பரபிரம்மம் தன கயலாய் காலமில்லை பரபிரம்மம் தன கயலாய் தேசமில்லை பரபிரம்மம் எல்லாமாம் அதுநான் என்னும் பாவனையால் உணர்வூற்று பரமேயாவாய் பரபிரம்மோந்தன தனக்கயலாய் மாய இல்லை பரபிரம்மோந்தன தனக்கயலாய் ஈசன் இல்லை பரபிரம்மோந்தன தனக்கயலாய் அவித்ய இல்லை பரபிரம்மம் தன தனக்கயலாய் ஜீவன் இல்லை பரபிரம்மம் தன தனக்கயலாய் ஜெகத்தே இல்லை பரபிரம்மம் தனக்கயலோர் அணுவும் இல்லை பரபிரம்மம் எல்லாமா மதுனான் என்னும் பாவனையால் உணர்வூற்று பரமேயாவாய் பிரம்மமுடன் சமானமொரு பொருளுமில்லை பிரம்மத்துக்கு அதிகமொரு பொருளுமில்லை பிரம்மமலாதன்னியமாய் அணுவுமில்லை பிரம்மமதே யாவையுமாய் பிறங்கலாகும் பிரம்மமதே யாவர்க்கும் பிரியமாகும் பிரம்மமதே பிறங்கிய பேரின்பமாகும் பிரம்மமதே எல்லாமாம் அது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே பிரம்மத்தின் சீடனாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் குருவுமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தெய்வமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் பூஜையாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தியானமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் ஞானமாகும் பிரம்மமதே எல்லாமாம் அது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே பிரம்மத்தின் தந்தையாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தாயுமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தனையராகும் பிரம்மமதே பிரம்மத்தின் தமருமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் பகைவராகும் பிரம்மமதே பிரம்மத்தின் நயவராகும் பிரம்மமதே எல்லாமாம் அது நான் என்னும் பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே பிரம்மத்தின் குற்றமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் குணமுமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் பயமுமாகும் பிரம்மமதே பிரம்மத்தின் ஜெயமுமாகும் பிரம்மமதே பேதங்கள் அனைத்துமாகும் பிரம்மமதே பிரிவனவும் பிறததாகும் பிரம்மமதே எல்லாமாம் அது நான் என்னோ பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே அஜானம் எனவும் தோன்றும் பிரம்மமதே அகங்காரம் எனவும் தோன்றும் பிரம்மமதே புத்திமனதெனவும் தோன்றும் பிரம்மமதே சித்த முதலெனவும் தோன்றும் பிரம்மமதே ஜீவ ஜகமெனவும் தோன்றும் பிரம்மமதே சிவ வடிவமெனவும் தோன்றும் பிரம்மமதே யாவையுமாம் அதுனானென்னோ பென்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் ரிபுகீதை பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பாடலிலிருந்து பிரம்மமதே சூல வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே சூக்ம வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே மூர்த்த வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே அமுத வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே மூல வடிவெனவும் தோன்றும் பிரம்மமதே முழுவதுமாய் தோன்றலாகும் பிரம்மமதே யாவையுமாம் அது நான் என்னோ பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே சக்தி என தோன்றலாகும் பிரம்மமதே சித்தி என தோன்றலாகும் பிரம்மமதே ஜடமெனவும் தோன்றலாகும் பிரம்மமதே சித்தெனவும் தோன்றலாகும் பிரம்மமதே விதமாய் தோன்றலாகும் பிரம்மமதே தோன்றி இடும் தோற்றமெல்லாம் பிரம்மமதே யாவையுமாம் மதுனா நின்னோ என்னோ பின்னமிலா போதத்தால் பிரம்மமாவாய் பிரம்மமதே ஆன்மாவாம் ஆன்மதானே பிரம்மமதாம் பிரம்மத்து கைலன்றான்மா பிரம்மமயமாகிய இவ்வான்மாவுக்கு பின்னமதாயொரு பொருளும் என்றுமில்லை பிரம்மமயமாகிய இவ்வான்மா தானே பின்னமென பிறங்கியிடும் பொருள்களெல்லாம் பிரம்மமய ஆன்மாவே தானென்றெண்ணும் பின்னமில்லா போதத்தால் பிரம்மமாவாய் தான் தானே தானாக ஜொலிக்கும் ஜோதி தான் தானே தானாக நிலத்தையின்பம் தான் தானே தானாக இருக்கும் உண்மை ತಾನ್ ತಾನೇ ಸಕಲ ಪರಿಪೂರ್ಣ ವಸ್ತು ತಾನ್ ತಾನೇ ತನಕೊನಿಗರಿಲ್ಲ ದೈವಂ ತಾನ್ ತಾನೇ ತನಕನಿಯಮ್ಮಿಲ್ಲದ ವಸ್ತು தான் தானே பிரம்மெனும் திருடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான் தானே தவிராது நின்ற சத்து தான் தானே தடையறவே நிகழும் சித்து தான் தானே நிகரற்ற பரமானந்தம் தான் தானே நிகில தூணிக சித்தாந்தம் தான் தானே அகில மகா வாக்கினர்த்தம் தான் தானே அகண்ட பரிபூரணான்மா தான் தானே பிரம்மம் எனும் திருடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான் தானே ஜீவத்வம் இழந்த வஸ்து தான் தானே ஈஷத்வம் இழந்த வஸ்து தான் தானே அபிநபர பிரம்ம வஸ்து தான் தானே அகண்டபர பிரம்ம வஸ்து தான் தானே அத்வைதமான வஸ்து தான் தானே அகண்ட பரி பூன்ற வஸ்து தான் தானே தானென்னும் திடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான் தானே உபாதியெல்லாம் இல்லாத வஸ்து தான் தானே ஒரு துகளும் புராத வஸ்து தான் தானே அத்தியந்தம் சுத்த வஸ்து தான் தானே அகிலக்கும் பிரிய வஸ்து தான் தானே ஆகாசம் போன்ற வஸ்து தான் தானே அகண்ட பரமான்ம வஸ்து தான் தானே தான் என்னும் திருடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் ತಾಂಟಾನೇ ಪ್ರಕೃತಿ ಮುದರ್ಕಥಿತವಸ್ತು ತಾಂಟಾನೇ ಪರಾತ್ಪರಮಾಯ ನಿಲಿತವಸ್ತು ತಾಂತಾನೇ ಪರಿಚ್ಛೇದಂ ಇಲದ ವಸ್ತು ತಾಂತಾನೇ ಪರಿಶುದ್ಧ ಮಾನವಸ್ತು ತಾಂತಾನೇ ಪ್ರಜ್ಞಾನ ಗಣಮಂ ವಸ್ತು ತಾಂತಾನೇ ಪರಬ್ರಹ್ಮಂ ಮಾನವಸ್ತು தான்தானே தானென்னொன்றிடபோதத்தால் தானாக இருக்கின்ற பிரம்மமாவாய் தான்தானே நித்யமாம் பிரம்ம ரூபம் தான் தானே நிஷ்களமாம் பிரம்மரூபம் தான் தானே நிரஞ்சனமாம் பிரம்மரூபம் தான் தானே நிர்மலமாம் பிரம்மரூபம் தான் தானே நிரந்தரமாம் பிரம்மரூபம் தான் தானே நிராமயமாம் பிரம்மரூபம் தான் தானே நிறைந்த பர சொருபமென்னோ தவிராத போதத்தால் பரமையாவாய் நான் தானே சகலமுமாம் பிரம்ம ரூபம் நான் தானே சகலமிலா பிரம்ம ரூபம் நான் தானே சத்தியமாம் பிரம்ம ரூபம் நான் தானே சனாதனமாம் பிரம்ம ரூபம் நான் தானே சலனமிலா பிரம்ம ரூபம் நான் தானே சாசுவத பிரம்ம ரூபம் நான் தானே சந்தபர சொருபமென்னும் நழுவாத போதத்தால் பரமேயாவாய் நான் தானே மாயையில பிரம்ம ரூபம் நான் தானே அவ்யையில பிரம்ம ரூபம் நான் தானே ஈசனில பிரம்ம ரூபம் நான் தானே ஜீவனில பிரம்ம ரூபம் நான் தானே ஜகங்களில பிரம்ம ரூபம் நான் தானே சாந்தமதம் பிரம்ம ரூபம் நான் தானே சுத்த பரஸ்வரூபமென்னோ நழுவாத போதத்தால் பரமேயாவாய் नान्ताने नाशमिल ब्रह्मरूपो नान्ताने नवयत्र ब्रह्मरूपम् नान्तानि पाशमिल ब्रह्मरूपो नान्ताने परत्परमम् ब्रह्मरूपम् नान्ताने अद्वैत ब्रह्मरूपो नान्ताने अखण्डपर ब्रह्मरूपम् नान्ताने शुद्धपर ब्रह्ममेन्नो नविवाद बोधताल्परमेवया वै நானலது சத்துமில்லை அசத்துமில்லை நானலது சதசத்தாம் பொருளுமில்லை நானல்து சித்துமில்லை அசித்துமில்லை நானலது சிதச்சித்தாம் பொருளுமில்லை நானலது துவைதமடத்வைதமில்லை நானலது தோன்றிடுமோர் பொருளுமில்லை நானனிசம் பரபிரம்மம் அது நான் என்னும் நழுவாத போதத்தால் பரமையாவாய் பிரம்மமகம் அகம் பிரம்மம் பிரம்மமெல்லாம் பிரம்மமலாதயலனவும் இல்லை என்றே உரமருவோம் உணர்வுதனை உருவொருல்லாம் உணர்வருவாம் பிரம்மமதேயாவரன்றி ஒரு பொழுதும் மயலாகார் உண்மை சொன்னேன் உரைத்ததிலோர் ஐயமிலை சத்தியம்தான் சர்வபரி சர்வ பரிபூரணமாம் சம்புவானை சத்தியமே சத்தியமே சங்கையில்லை பிரம்மமலாதயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் பிராந்தியேயாம் பிரம்மமாயா தயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் மிச்சையேயாம் பிரம்மமலா தயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் அசுத்தையாகும் பிரம்மமலா தயலாக அணுவும் இல்லை பிரம்மத்து கயலெல்லாம் பிரம்மமேயாம் கனவினிடை திருஷ்யமாய் காணப்பட்ட கடப்படமே முதலியவும் மிச்சையே போல் நனவினிடை திருஷ்யமாய் நாடப்பட்ட നാനാവാം ஜெகஜீவ പരമും വിദ്യൈ அனையதெல்லாம் அறிகின்ற திருக்கையான ஆன்மாவு கபிந்தமதாம் பிரம்மம் ஒன்றே அனவரதம் அழியாத உண்மை வஸ்து அறைந்ததிலோர் அணுவேனும் ஐயமில்லை ஆதலினால் உலகமெல்லாம் மித்தியாகும் அங்குள்ள உயிர்களெல்லாம் மித்தியாகும் பேதமுறும் சிவவடிவும் மித்தியாகும் பின்னமுறும் ஹரிவடிவும் மித்தியாகும் மீதியுள சுரர் வடிவும் மித்தியாகும் மெய் போன்ற எப்பொருளும் மித்தியாகும் ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமாகி அழியாமல் உளதென்றும் பிரம்மம் ஒன்றே சகலவதிஷ்டான பர பிரம்மத்தின் கண் ஜெகமுதலாய் தோற்றியையும் மீத்தையும் தான் துகளரவே சோதிக்கில் துவைத்தமற்ற தூயவதிஷ்டான பர பிரம்மமேயாம் இகழ்வுறவே ரஜ்ஜுவினின் மித்தியாக இலங்கையிலும் சர்ப்பத்தை சோதிக்குங்கால் அகியதனை அதிஷ்டான ரஜ்ஜுவன்றி அந்நியமாய் யாரேனும் கண்டதுண்டோ இன்னவிதம் அதிஷ்டான ஆரோபங்கள் இரண்டையுமே நன்றாக சோதித்திங்கு முன்னியவாரோபமதான் ஜெகஜீவாதி மூலவதிஷ்டானமதாம் பிரம்மென்றும் பின்னமிலா அப்ரம்மோ நானே என்றும் பேதமிலா பரபிரம்ம ஞானம் தன்னை தன்னுடைய துகளற்ற மனத்தால் பெற்று தளர்வு தரும் பவபீதி தவிர்க்க வேண்டும் புத்திரனே தனது மன முயற்சியொன்றால் பூரணமாம் பரபிரம்ம ஞானம் பேராம் இத்தகமை ஞானத்தால் பரமமுக்தி யாவர்க்கும் இவ்விடத்தே எளிதாயெய்தும் அத்வைத ஞானத்தின் அபியாசத்தில் அணுவேனும் ஒரு காலும் பயமும் இல்லை இத்திரமே இருக்கையினும் இதன் அபியாசம் ஏற்றுவதிலேதேனும் வருத்தம் உண்டோ வருத்தமில்லாதிருக்கையினும் வருத்தம் போல வழுவற்ற மாபாவி மனத்தில் தோன்றும் விருத்தமதாம் பாவமெல்லாம் வீந்து மேத்த விமலமதாம் மனதுடையோ அபியாசம் கருத்திலுற மிக எளிதாம் ஆதலாலே கலங்காமல் எப்போதும் ஞான அபியாசம் திருத்தமுற செய்வோர்க்கு தேவதேவன் திருவருளால் திருட ஞானம் திகழுமன்றே அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அகண்டபர ஞானத்தின் அபியாசத்தை தகும் பிரம்ம ஞானந்தான் திருடமா மட்டும் தவிராது சந்ததமும் பழகுவோர்க்கே அகம் பிரம்மம் எனும் ஞானம் அகண்டமான அவ்வீசன் திருவருளால் சகஜமாகும் தகும் பிரம்ம ஞானம் தான் சகஜமானால் தளர்வு தரும் பவபீதி தானே நீங்கும் பாவனமாம் பரஞானம் சகஜமானால் பார்ப்பதெல்லாம் அத்தியந்த பாவமேயாம் யாவையுமே அத்தியந்த பாவமேயாம் யானியும் அத்தியந்த பாவமேயாம் ஜீவரெல்லாம் அத்தியந்த பாவமேயாம் ஜெகபரமும் அத்தியந்த பாவமேயாம் கேவலமாம் பரபிரமம் ஆனதானே கம்பீர பூரணமாய் உள்ளதாமே அகிலமுமே அத்தியந்த பாவமாகி அகண்டபர வடிவாகி தானே நிற்கில் இகழ்வுருமே பவபீதி மீண்டும் தோன்ற இடமில்லை யாதலினால் மூச்சுவெல்லாம் சகலமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் சந்ததமும் சல்யாமல் அபியசித்தே தோளில் பர ஞானம் அடைந்ததனால் இந்த துயர்மயமாம் பவபீதி தொலைக்க வேண்டும் நீக்கமில்லாதெங்கும் ஒரு நிறைவாய் நின்ற நிகழ்வுருவாம் பரபிரம்மம் எல்லாமென்றும் என்றும் வாக்குமனமொன்றுக்கும் எட்டதான வரையற்ற பரபிரம்மம் அதுதான் என்றும் சூக்ஷமதாம் மனதுடனே அபியாசித்து சொத்தமதாம் பரபிரம்ம ஜானம் பெற்று போக்கவனா பவபீதி அனைத்தும் போக்கி பூரணமாய் உள்ள பரம் பொருளையாவாய் கல்லாத கல்வியெல்லாம் கற்ற போதும் கலக்கமில்லா பரபிரம்ம ஞானம் ஒன்றை அல்லாது பவபீதி விடுக்க ஒண்ணாது ஆதலினால் ஆதரவாய் நீ எப்போதும் எல்லாமும் பிரம்மம் என்றும் அது நான் என்றும் ஏகமதாம் பரபிரம்ம ஞானம் பெற்றே பொல்லாத பவபீதி அனைத்தும் போக்கி பூரணமாய் உள்ள பரம் பொருளையாவாய் பிரம்மமயமாகிய தன் ஆத்மரூப பெருமையினை பரமசிவன் உரைத்த வண்ணம் கருணையினால் யாவர்க்கும் ஹிதமேயாக கலகமர நிதாக நின குறித்த நண்பால் சர்வபரி பூரணமாம் சிவன் தன்னானை சாற்றியதில் சற்றேனும் சங்கையில்லை அரிய பொருளான இதை ஒரு காலேனும் அன்புடனே கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் சமதமமே முதலியவாம் சாதனங்கள் சாந்தனிஷம் வேதாந்த விசாரம் செய்திங்கு அமலமதாம் பரசிவமே எல்லமென்றும் அச்சிவமே நாம் என்றும் அறிவுற்றோரே மமர் பயமாம் பவபீதி விடுத்தே போதும் மாசற்ற பரசுகமாய் சுகிப்பரென்றே நிமலமதாய் ரிபும் முனிவன் நிதகனுக்கு நிகரற்ற பரம்பொருளை நிகழ்த்தினானால் துகளிலாத மனத்தின் முயற்சியால் தூய ஞான பழக்கம் தொடர்ந்தவர் சகலமும் பரமப்பரோ நானெனோ சலனமின்றிய ஞானம் செறிந்ததால் இகலுமிப்பவ பீதி விடுத்துடன் ஏகமாம் பரமாகுவரென்றிடல் மகிழுமானந்த தாண்டவமாடுனம் மாசிலீசல்ன கண்ட ஸ்வரூபமே நம்மாசிலீசன்ன கண்ட ஸ்வரூபமே